நவசித்தி பெற்றாலும் சிவபாக்கி இல்லாத நரர்கள் வெறும் சம்போ நவசிதி எந்த சிவபாஜி இல்லாத நரர்கள் வருந்தாயாலே கதாலும் சிவபாஜி சிவபாசி எல்லாத நரர்கள் வருந்தாரு எவர் பூஜியும் தாழே புய பூஜியும் இருப்பவர் பெரும் பாரியே மதன் அருள் மதன் பதமில்லா ஊத்தி நடிப்பவர் வருந்தாவி

இளமதியானியம் இவனை நகையாமல் இவவ பெரும்பாதி தாய் தந்தை மனம் மோக செய்கின்ற குருத்ராக தலைவர்கள் வரும் தாவி தந்தை மனம் நோக செய்கின்ற குருதாக தலைவர்கள் வரும் தாவி பெற்ற தாய் தந்தை மனம் நோக செய்கின்ற குருசாக தலைவார்கள் ஒரு சாதி நாய் போல வரையும் நாய் போல வரையும் சந்தை தொடரும் நலங்கேட்டார் பெரும்பாயா பாபமும் கணியாமல் பணத்திக்க பரப்பவர் பெருந்தாவி பபாமு முஞ்சாமு கணியாம பபாமு புனாமு கணியாமல் பணத்துங்க பரப்பவர் வருந்தாவி சம்போபம் புன பபமும் புண்ணியாமும் கணியாம பணத்துக்க பரபவர் வருந்தாவி கோபமும் லோபமும் munko pamuno pamo Sami munko pamuno pamo Kondu nalla tunadai Tunai pala perumbati Ketum kandum அனுபவித்தும் உண்மையுணரா கருவிகள் வருதாடு கண்டோ அனுபவித்தும் உண்மையுணராஜாரிகள் வருதா கண்டு அனுபவிக்கும் உண்மையுணராஜீகள் என்றும் வாட்டமில்லாத கதி கொடுக்கும் நீல கந்தனி அன்பில்லார் பெரும் பாவி